கிறிஸ்துவுக்குள் அன்பாக இழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் நம்முடைய பிதாவக தேவன் நாமத்திலும் கத்தராக இயேசு கிறிஸ்து நாமத்திலும் கூட என் அன்பின் வாழ்த்துக்கள் நான் சார்ந்திருக்கிற சேலம் பகுதியில் ஒவ்வொருவருடைய அன்பையும் வாழ்த்துதலையும் நான் மதியில் பகிர்ந்து கொள்கிறேன் மத்தியான டைமு இல்லை சாப்பிட்டு வந்திருப்பீங்க நான் சப்ஜெக்ட் சுமாராக தான் எடுப்பேன் நீங்கள் தூங்கிட்டு வச்சுக்கோங்களேன் பிரதர் நீங்கள் நான் சூப்பராக எடுத்தது மாதிரி ஆகிடும் அதனால நீங்கள் யாரும் தூங்கிடாது நான் சுமாராக தான் சப்ஜெக்டாக இருக்கட்டும் சரிங்களா அந்த ரீதியில் கடந்த நேற்று தினத்திலும் சரி இந்த தினத்திலும் சரி அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க இதெல்லாம் இன்னும் ஒன் ஹவரில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக போகிறீங்க இல்லையா அப்போது இதெல்லாம் நீங்கள் எப்படி கொண்டு போகணும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிற அளவுக்கு நீங்கள் தயாராகணும் அப்படி ரீதியில் கூட உங்களுக்கு இந்த நாள் கூட நம்ம கொண்ட தலைப்பு பவுலின் எச்சரிக்கை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் நம்ம பார்க்க இருக்கிறோம் இதுக்கு ஆதார வசனம் ஒன்று குறிந்தியர் பத்தாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் மேடம் மீண்டும் வாசி இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் வசனம் வாசிக்கிறோம் இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவுள் பசர் பவுலோட இங்க ஒரு எச்சரிக்கையான வார்த்தை இது நமக்கு ஒரு பாடமாக அமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழலை கூட எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க அப்ப நிக்கிறவன் அப்படி சொன்னா எப்படி நிக்கிறது இப்ப நம்ம நிக்கிறோமே இந்த நிக்கிறதுல அப்புறம் விழாதபடிக்கு எங்க விழாதபடிக்கு எதில் விழாதபடிக்கு அதுதான் அவர் என்ன பண்றாருனா இதில் நீங்கள் எப்படி இருக்குன்னா எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க கொடுக்குறார் இப்போ எப்படி ஆரம்பிக்கிறார்னா இப்படி இருக்க எப்படி இருக்க அப்போ இது சொல்லும் போது என்ன பண்றாருன்னா மேலே சில வசனங்கள் இருக்குது அந்த வசன பகுதியில மையமா வச்சு என்ன பண்றாருனா இந்த வசனத்தை எழுதுறாரு அப்ப அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அதெல்லாம் சொல்லிட்டு தான் என்ன பண்றாருன்னா ஒரு வார்னிங் ஒரு எச்சரிப்பாக என்ன பண்றாருன்னா இந்த விஷயம் இப்படி இருக்க அந்த சம்பவங்கள் எல்லாம் எழுதி நான் எழுதியிருக்கிறேன் தேவன் எனக்கு கொடுத்த விஷயங்கள் நான் உங்களுக்கு மீண்டும் எச்சரிப்பா அந்த விஷயத்தை கொடுக்குறேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா அந்த விஷயத்தை அங்கே பாருங்க இன்னும் விசேஷமா எடுத்துட்டா அதில் பதினோரு வாசம் மட்டும் மீண்டும் வாசிங்க பதினொன்னு இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது பாருங்க அவங்களுக்கு திருஷ்டாந்தமாக நடந்த விஷயங்கள் நம்மளுக்கு எப்படி எச்சரிப்பாங்க இது வந்து நம்ம அநேக விஷயத்தை எடுத்து காட்டுவோம் ஆனா இந்த பர்டிகுலர் சம்பவத்துக்கு தான் அப்போ சார் பவுலுக்கு சொல்லியிருக்கிறார் இந்த விஷயத்துக்காக இது அவங்களுக்கு திருஷ்டாந்த மாதிரி நடந்தது நம்மளுக்கு எச்சரிப்பு உண்டாக மாதிரி எழுதியிருக்கிறது திஷ்டாந்தம்னா நல்லா தெரியும் உங்களுக்கு அவங்களுக்கு நடந்தது நிழல் டைப் ஒன்று நீங்கள் ஐம்பத்தி ஒன்று எழுபத்தி ஒன்பது போய் பார்த்தீங்கன்னாக்கா டூ பாஸ் ஒரு கிரீக் வார்த்தை டைப் நிழல் அப்படியே மாம்ச இசைவலிக்கு என்ன நடந்ததோ அதே தான் யாருக்கு நடக்குன்னா ஆவிக்குரிய இசைவல் நம்மளுக்கும் இங்கே நடக்கும் எச்சரிக்கை நேரத்தில் வைக்கிறாருங்க இப்போ என்னன்னாக்கா ஒவ்வொரு வசனமாக என்னென்ன விஷயங்கள் அங்க பவுல் நம்மளை எச்சரிக்கிறாங்க விஷயத்தை நம்ம பார்க்கணும் இப்ப முதல்ல முதல் ரெண்டு வசனம் இப்போ வாசிங்க இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை முதல் ரெண்டு வசனம் அதாவது ஒன்று குறைந்திய பத்தாம் அதிகாரம் ஒன்று மற்றும் இரண்டு இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள் எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள் எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் பாருங்க இப்ப இங்க என்ன ஆரம்பத்துல ஞானஸ்தானம் பற்றி பேசுறாங்க அப்ப இங்க ஞானஸ்தானம் என்பது நம்ம உடனே என்ன நினைவுக்கு வரணும்னா தண்ணியில் எடுப்பது விஷயங்களும் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ஆனா ஞானஸ்தானோட அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா இஸ்ரேல் ஜனங்கள் அந்த சிவந்த சமுதிரம் வரும் வரை அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் மீண்டும் எகிப்துக்கு திரும்பி போயிடலாம் நிறைய டைம் இருக்குது அவங்களுக்கு என்ன வேணா செய்யறதுக்கு ஆனா இப்ப எங்க விஷயம்னாக்கா இப்ப சமுதிரத்துக்கு பக்கத்துல வந்து நின்ட்டாங்க இப்ப சூழல் எப்படி மாறுது திரும்பி பின்னாடி போனா பார்வனோட படை மரணம் சம்பவிக்க சூழ்நிலை முன்புறமாக என்ன நினைக்குது கடல் இருக்குது இல்லையா இப்ப என்னதான் பண்ணணும்னா அவங்க மோசையை தான் பார்த்தாவும் மோசையை தான் ஃபாலோ பண்ணி ஆக வேண்டிய விஷயத்தில் நிற்கிறாங்க என்னுடைய வாழ்க்கை பயணம் இனி மோசைக்கு கீழாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது மோசை எப்படி போறாரோ மோசையை என்ன செய்ய சொல்றாரோ அவர் என்னெல்லாம் சுத்தம் வச்சுக்கிறாரோ அதன்படி தான் இனி எங்கள் விருப்பம்ங்கிற விஷயத்துக்கு என்ன பண்றாங்க அவங்க தங்கள் வாழ்க்கையை அங்க ஒப்பு கொடுத்துட்டு வராங்க இந்த ஒரு காரியம் தான் பொதுவாக ஞானஸ்தானம் இருக்கப்படுது இதே விஷயம் தான் எப்படி அவங்க மோசையை கிட்ட அதாவது எகிப்திலிருந்து வெளியே வந்து மோசேக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்களோ அதே தான் நம்ம நாமளும் செஞ்சுருக்கிறோம் எப்படி கிருஷ்ண வேலைக்கும் அப்படியே நம்மளுக்கும் எகிப்திலிருந்து உலகத்திலிருந்து வந்து கிறிஸ்தேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்து இனி நம்மோட வாழ்க்கை இல்லை அவர் சட்ட சட்டத்தின்படியான விஷயங்கள் என்ன பண்ணாரோ செய்ய போகிறோம் இதுதான் வந்து அங்கே நிற்கிறதா சொல்லி பார்க்குறோம் இப்போ அடுத்தது மூன்றாவது வசனம் வாசிங்க எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள் பாருங்க இப்படி வந்து அவங்க ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த செங்கடலில் கடந்ததுக்கு அப்புறம் அவங்க போகையிலே என்ன நடந்ததுன்னா எல்லோரும் ஒரே ஞான போதத்தை என்ன பண்ணாங்க பூசித்தார்கள் பார்க்கணும் இங்கே நமக்கு என்ன நிழல்னா பாருங்க வனாந்தர பயணத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் புசிக்கு என்ன கொடுத்தாருன்னா மண்ணா கொடுத்தார் அவர்கள் வித எதிர்பார்த்தாங்க ஏன்னா ஈபத்தில் அப்படி இருந்ததுனால இங்கே வித எதிர்பார்த்தாங்க ஆனால் அப்படி கிடைக்கல எல்லாத்துக்கும் ஒரே காமன் ஃபுட்டு என்னன்னாக்கா மண்ணாங்க தேவரங்க தேவர் கொடுத்தார் ஆனா இந்த மண்ணா பெற்றுக்கொள்ளக்கூடிய விதம் சில கண்டிஷன் தேவை நாங்கள் வச்சிருக்கிறோம் எப்படி மண்ணா டெய்லியும் சேகரிக்கணும் தினமும் காலையில போய் அந்த மண்ணை அங்க எடுக்கணும் அந்த நாள் ஆகாரத்துக்காக அடுத்தது அன்னைக்கு என்ன தேவையோ அது மாத்திரம் தான் எடுக்கணும் இல்லை நாளைக்கு நான் எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம் இல்லைங்க அப்போ அன்னைக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் தான் அவங்க எடுத்து வைக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த மண்ணாவோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சின்னதாக இருக்கும் வேற போட்டு காட்டுவார் முடிஞ்ச பாருங்க மண்ணா இருக்காது அது அப்படித்தான் இருக்குங்க அது காட்டுறாங்க மண்ணோட சைஸ் ரொம்ப சின்னது ஒன்று என்ன சொல்லலாம் கொத்தமல்லி இருக்கு இல்லையா அந்த அளவு தான் அந்த மண்ணா அங்கே இருக்கும் அது என்ன பண்ணணும்னா கவனமாக அங்கே கையாள வேண்டும் அதாவது எடுக்கணும் கலெக்ட் பண்ணி எடுக்கணும் அவங்க அந்த மண் மண்ணை எடுக்கிறதுக்கு பொறுமை மிக மிக அவசியம் பொறுமை இல்லாட்டி இந்த மண்ணை நீங்கள் அங்கே எடுக்க முடியாது அதே மாதிரி தான் நம்ம அவைக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவ ஜீவியத்தில் நம்ம பயணிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் ஒரே மண்ணா கொடுக்கப்படுது தேவனுடைய வார்த்தை இப்போ தேவன் கொடுக்குற வார்த்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேணும்னாக்கா மன்னாவை நம்ம கலெக்ட் செய்யணும் கவனமாக பொறுமையாக அந்த இது ரெண்டு மிகவும் அவசியம் நீங்கள் மண்ணா கலெக்ட் பண்ணுற விஷயத்தில் ஏன்னாக்கா மண்ணா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன கூட சேர்த்து எடுத்து வாய்ப்பு இருக்குது அங்கே அங்கே கிரவுண்டு தானே அதே மாதிரி என்ன வரலாம் கல் கூட வந்துடலாம் சின்னது இல்லையா ஆனால் இது ஒயிட்டாக இருக்கும் கல் கூட வர்றதுக்கு அங்கே வாய்ப்புகள் இருக்குது கவனமாக அதை எடுக்க வேண்டிய விஷயம் இது பொறுமை மிக மிக அவசியம் இந்த மண்ணை கலெக்ட் பண்ணுறதில்ல பொறுமை உங்களுக்கு வேணும்னாக்கா வாஞ்சை அவசியம் அது நீங்கள் வாஞ்சை இல்லாதபடிக்கு நீங்கள் மண்ணாவை நீங்கள் எடுக்க முடியாது உங்களுக்கே நீங்கள் ஒரு இலையில எல்லா வகை சாப்பாடு வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கை வச்சாலும் சரி நீங்கள் மனசு வச்சா தான் சாப்பிட முடியும் நீங்கள் சாப்பாட்டில் கை கூட வச்சிடலாம் ஆனால் என்ன வைக்கணும் மனசு வைக்காமல் நீங்கள் சாப்பாடு நீங்கள் சாப்பிட முடியாது ரொம்ப அவசியம் அது பொறுமையாக கையாளுவதை மேற்கொண்டதை விட காட்டிலும் வாஞ்சியாக அதை கலெக்ட் பண்ணுறது மிக மிக அவசியம் அதே போல தேவங்க நம்ம என்ன விரும்புகிறார் சத்தியம் அனைவருக்கும் கொடுக்கிறார் அது பெற்றுக்கொள்ளுகிற நாம் எவ்வளவு சோதனை வந்தாலும் சரி எந்த அளவுக்கு வாஞ்சியாக அந்த சத்தியத்தை நாம் தேடுகிறோம் தேடி வைக்கிறோம் மிக மிக அவசியம் அது தேவன் கொடுக்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய ஆகாரங்கள் வசனத்தோட கவனம் வசனத்தோட ஆராய்ச்சி எந்த அளவு நமக்குள்ள உள்ள போகுது இது மிக மிக கவனிக்க வேண்டிய விஷயம் புதுசு விஷயம் இந்த கடைசி காலத்தில் நம்ம இதில் ஒரு சின்ன ஒரு கேள்வி என்னன்னா நம்ம அடியில் இருக்கிற மனசாட்சி தொட்டு பதில் சொல்ல வேண்டிய விஷயம் அது எத்தனை பேர் அதிகாலையில் இதையோட வாத்திய வாசிக்கிறீங்க இல்லை கை தூக்க வேண்டாம் நான் அதை எதிர்பார்க்குறேன் சங்கடமாக தான் இருக்கும் ஆனால் நான் கேட்ட விதத்தில் நிறைய பேர் மத்தியில் இல்லை பிரதர் எழுறதுக்கே ஆறு மணி ஏழு மணி ஆயிடுது வேலை அப்படி நிறைய விஷயங்கள் வருது ஆனால் வாசிப்பீங்க நிறைய பேர் நீங்கள் வாசிப்பீங்க நம்ம என்ன கேட்குறேன்னா மற்ற காரியங்கள் நமக்கு இருக்குது பைபிள் தாண்டி வால்யூம்ஸ் டிஃபரன்ஸ் மற்ற புக்ஸ் இதெல்லாமே நீங்க மற்ற ஈவினிங் டைம் ஐட்டம் வாசிடுங்க வேணாங்கல்ல ஆனால் அதிகாலையில் எந்திரிச்சு தேவருடைய வார்த்தையை தேடுறவர்கள் எத்தனை பேர் நம்மளுக்கு பேர் தான் வேதமானவர்கள் மிக மிக அவசியமான ஒரு விஷயம் இது வேதம் நாம் உள்கொள்ளுவார்கள் ஜாக்கிரதையாக அதிகால தேடும் போது அது அவ்வளோ ஆசீர்வாதம் நமக்கு அமையும் சில சமயத்தில் நம்ம அது யோசிக்கிறது இல்லை வாசிக்கிறது இல்லை நிறைய பேர் நான் பார்த்தாச்சு கேட்டாச்சு வாசிக்கிறோம் ஆனால் அதிகாலையில் இல்லை ஏன் முக்கியமான காரணம் இருக்கு பின் வரும்போது பார்க்கலாம் மீண்டும் பார்க்கலாம் அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அந்த மண்ணாவு எதிர்காலத்தில் எடுத்து வைக்க முடியாது அன்னன்னைக்கு வேண்டியது மாத்திரம் தான் அங்கே எடுத்து வைக்க முடியும் அதான் டெய்லி பிரெட் சொல்கிறோம் அப்போது தினமும் காலையில் போய் கலெக்ட் செஞ்சு நம்ம கூட தேவனுடைய வசனத்தை தேவனுடைய கிருபையில் சத்தியத்தை பெற்றுக்கொள்ள எந்த அளவுக்கு வாஞ்சி அதை உட்கொள்ளுகிறோம் நாம் அது நாம தான் அதுக்காக பிரயாசப்பட வேண்டிய விஷயம் அது எந்த அளவுக்கு தேவ் நீங்கள் பிரயாசப்படுறீங்களோ சத்தியம் உள்ள வாங்குறதுக்காக அந்த ஆகாரம் உள்ள சாப்பிட்றதுக்காக அந்த அளவுக்கு தேவன் உங்களை கொடுப்பார் அந்த அளவுக்கு தேவன் உங்களுக்கு கொடுப்பார் அதிகாலை தேடுகிறவர் என்னை கண்டடைவான் வசனம் சொல்லுது தூங்கினா தரிதினாவீங்க விழித்திருந்தால் விருத்தியாவீங்க எதில் வசனம் இங்கே நிற்கிறதில்ல அதுதான் சொல்ல வேண்டும் அதிகாலை அந்த அமைதியான இருக்க சூழல்ல நீங்க வேத வசந்த வாசித்து தியானிக்கும் போது உள்ள பதியும் அதுதான் அந்த நாள் ஃபுல்லா உங்களை ஓட வைக்கிறதுக்கு காரணமா அமையும் மிக மிக அவசியமான ஒரு விஷயம் அது இப்போ மன்னா விஷயங்கள் இப்படி இருக்கு இந்த மாதிரி தான் அவங்க மன்னா எடுத்தாங்க இதே மாதிரி தான் நாமளும் மன்னாவை எடுக்க போகிறோம் நாலாவது வசனம் வாசிங்க எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் எப்படியெனில் அவர்களுடைய கூட சென்ற யான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே அடுத்தது பார்க்குறோம் நல்ல வசனத்துல ஜான பானத்தை அவங்க குடித்தார்கள் அது தண்ணீர் வந்ததுதாங்க அவங்க தேவன் தண்ணீர் எது கொடுத்தாங்கனாக்கா அங்கே வண்ணானத்தில் இருக்கிறாங்க இருக்கும் இருக்கும்போது அவங்க தன்னை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக அந்த தண்ணீர் அங்கே கொடுக்குறாரு தண்ணீர் அவங்க தேவைப்பட்டது என்ன பண்ணுறாரு தேவனாங்க மோசிய கிட்ட சொல்லி அந்த பாறையை நீங்கள் என்ன பண்ணுங்க அடிங்க அடிக்கும் போது தண்ணீர் அங்கே ஊற்று போல கிளம்பி அங்கே வந்தது அதுதான் அவங்க குடித்தார்கள் இது வந்து ஞானபானம் பாரு இது ஞானபானத்தை அங்கே என்ன கோட் பண்ணுறாருன்னா கிறிஸ்துவுக்குள்ளான தேவனுடைய கிருபை the grace of God in Christ அந்த தண்ணீர் அப்படின்னா நம்ம பாவிகளாக இருக்கும் போது ஏசு நமக்காக அடிக்கப்பட்ட விஷயங்கள் நமக்காக ரத்தம் சிந்தின விஷயங்கள் பாவத்தை கழுவக்கூடிய விளக்கிரையும் நம்ம கொடுத்தார் இந்த விஷயம் தான் இங்க கிறிஸ்துக்குள்ளான தேவனுடைய கிருபை அவங்களை தொடர்ந்து அங்கே வந்தது முன்ன நம்ம மீட்டெடுத்த விஷயங்கள் பெரிய ஆசீர்வாதம் நம்ம கிடைச்சது அது இது நம்ம அந்த ஆசீர்வாதத்தை அவங்க கையில் நம்ம வாங்கியிருக்கிறோம் தண்ணீர் அந்த சமயத்தில் நம்ம கையில் கிடைச்சது ஆனால் ஒன்று பெரிய ஆச்சரியம் பாருங்க தண்ணீர் கேட்டாங்க தாகமாக இருக்குன்னு தேவன் அந்த தண்ணீர் அங்கே கொடுத்தார் ஆனால் அந்த தண்ணீர் அங்கே மாத்திரம் வரல இப்போ ஒரு இடத்துல நிற்கிறாங்க மழை இருக்கு அடிக்கிறார் தண்ணீர் வருது அவங்க அங்க மாத்திரம் வரல இவங்க எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் தண்ணீர் என்னன்னா முடிஞ்ச ஸ்டைல போடுவாரு நீரோடைய போன தண்ணீர் அவனுக்கு எல்லாம் போகணும் இது பெரிய ஆச்சரியம் ஆசீர்வாதம் ஆச்சரியமான விஷயங்கள் அது அங்க மட்டும் இல்லை தொடர்ந்து நீரோடைய போன தண்ணீர் எங்கெல்லாம் கிறிஸ்டிய ஜனங்கள் போனாங்களோ அங்கெல்லாம் இந்த நீரோடைய போன தண்ணீர் அங்க சென்றது கடைசி வரலும் கூட போயிட்டே இருந்தது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தண்ணி தான் பண்ணாங்க அவங்க குடிச்சிட்டேங்க வந்தாங்க அவங்க நாலாவசர் பின்பகுதி வாசிக்கிறோம் அந்த ஞான கண்மலை யாரு ஞான கண்மலை கிறிஸ்து வசனம் வாசிக்கும் போது கிறிஸ்து கூட வந்தார் போல இருக்கும் ஞானக்கிழமை கிறிஸ்து தான் தண்ணீர் அதுவும் எங்க வந்தது கடைசி வரலும் அவங்க கூட அங்க வந்தது நீரோடை போலங்க பிரதர் அங்க கோட் பண்ற ஆரம்பிச்சிங்களங்க அப்போ இந்த கண்மலை அந்த தண்ணீர் தான் கிருபை இயேசுவின் மூலம் தேவனின் கிருவை நம்மளுக்கு கிடைச்சது நீ பாவ மன்னிப்பு மீட்பு அந்த விடை கிரயம் இதெல்லாம் நம்ம கிடைச்சது பாருங்க இன்னொரு பவர் பாயிண்ட்ல பிரதர் வாய்ப்பு இருந்தா பாருங்க அந்த தண்ணீர் எப்படி வந்ததுனாக்கா not only did I drink of the water freely at the time ஒரு வார்த்தை அன்னைக்கு மாத்திரம் அவங்க வரல அந்த தண்ணீர் நீரோடை போல அவங்க சென்ற இடமெல்லாம் சென்றது அப்போ இயேசு கிறிஸ்து மூலியமாக நீதிமானாக்கப்படுகிறோம் அந்த உடன்படிக்கிறது மூலியமாக அது அன்னோட முடியல இன்னைக்கு வரலும் வருது அந்த பலன் நான் பத்து வருஷம் முன்னாடி பேப்டிஸ்ட் எடுத்தேன்னா அந்த விஷயம் அன்னோட வேணும் இல்லை இன்னைக்கு வரலும் அந்த கிருபை எனக்கு தொடர்ந்து வருது ஒவ்வொருத்தருக்கும் அப்படிதான் அந்த நீரோடை போல அன்னைக்கு மாத்திரம் இல்லை எங்கெல்லாம் போனாங்களோ அது வரலும் இந்த தண்ணீர் அவங்களை தொடர்ந்து வந்தது அதேதான் நம்மளுக்கு நீதி மலாக்கப்பட்ட விஷயங்கள் கிறிஸ்துவோட விஷயங்கள் அந்த கிருபை இன்று வரை நம்மளை எப்படி வந்து தொடர்ந்து நம்மளை வந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் தான் நிழலாய் பார்த்தோம் திஷ்டாந்தம் துப்பாசம் பார்த்தோம் அவங்களுக்கு எப்படி நடந்ததோ அதே போல யாருக்கு நமக்கும் அங்க நடந்தது உலகத்திலிருந்து வந்தோம் கிறிஸ்துக்குள்ளாக இருந்த ஞானஸ்தானம் எடுத்தோம் நம்ம எல்லாரும் ஞான போதனம் சாப்பிட்டோம் நம்ம எல்லாரும் அந்த தண்ணீர் குடித்தோம் கிருபை வாங்கி கொண்டோம் இதெல்லாம் நிழல் எப்படி அவங்களுக்கு நடந்ததோ அதே போல இங்க நமக்கும் நடந்தது பாருங்க இப்போ அடுத்த வசனமும் முக்கியம் ஐந்தாம் வசனம் வாசிங்க அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை அப்படி இருந்தும் மேல சொல்லப்பட்ட அந்த நாலு வசனத்துல என்ன நடந்ததோ நம்மளும் அப்படிதான் செய்தோம் அப்படி இருந்தும் கிறிஸ்துக்குள்ளான நலசரம் எடுத்து மன்னா தண்ணீர் கிருபை இதெல்லாம் வாங்கி அப்படி இருந்தும் தேவனுக்கு என்ன இல்லை அநேகர் மேல பிரியமில்ல எப்படி மாம்ச இஸ்ரேலுக்கோ அதே போலதான் இங்க ஆவிக்குரிய அங்க விஷயம் நடந்தது ரெண்டு வகையாக பிரிக்கலாம் எப்படின்னா பொதுவாக கிறிஸ்தவன் எடுத்துட்டாக்கா எல்லா கிருஷ்ணமே தியானம் பெரிய வைக்கிறது இல்ல உதாரணத்துக்கு பேசவை மண்டலம் எடுத்துட்டா அவங்களும் சொல்றாங்க நாங்க மண்ணா சாப்பிட்றோம் தண்ணி குடிக்கிறோம்னு ஆனா எங்க போறதில்ல பரலோகம் போறதில்ல வனாந்தத்திலேயே அவங்க அழிக்கப்படுறாங்க இது ஒரு விஷயம் அது இது நாமினல் சர்ச் பரலோகம் போறதில்ல ரெண்டாவது இது பொதுவான பாயிண்ட் அது ஸ்பெஷலா ஏதமானவர் நாம்ப இதே பாயிண்ட் அங்க இருக்கு இந்த கன்வென்ஷன் ஆயிரம் பேர் வர அவங்க நிறைய பேர் எல்லாரும் ஒரே மண்ணா எல்லாத்துக்கும் ஒரே தண்ணீர் புசிக்கிறோம் எச்சரிக்கை என்ன பவுல் கொடுக்கிறார் அப்படி இருந்தும் அநேகர் மேல் தேவனுக்கு பிரியமில்லை ஏன் பிரியமில்லாம் போனது யோசிக்க வேண்டிய விஷயம் அது சில சமயத்தில் நம்மளுக்கு தெரியாது ஆனாங்க தேவன் எச்சரிக்கிறாரு இதுதான் பவுலோட எச்சரிக்கை நம்ம சொன்னோம் அநேகர் மேல தேவன் நீங்க பிரியம் இல்லாம இருக்கு இது நம்மளுக்கு பயமுத்தத்துக்காக சொல்ல வரல உணரடைய வேண்டுவதற்காக நாம் சொல்லுகிறோம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் அதனால தேவன் நம் மத்தியில் பேசுகிற விஷயம் அது பாருங்க இன்னும் இன்னும் ஆழமாக அந்த விஷயம் போனா ஆறாம் வசனம் எடுத்துட்டாக்க பாருங்க இந்த விஷயம் அங்க ஓபன் பண்றார் ஏன் தேவனுக்கு அநேகர் பிரியம் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால இவங்க பரலோக ராஜ்யம் வாய்ப்பை இழ இழக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு செய்யற சில காரியங்கள் அங்க லிஸ்ட் கொடுக்கிறார் இதனால அவங்க அந்த வாய்ப்பை அங்க இழக்கிறாங்க அதனால இவங்களுக்கு தேவன் மேல் பிரியமெல்லாம் போகுது என்ன விஷயம் செஞ்சாங்கன்னா ஆரவாசனம் வாசிங்க அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை படிக்க இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது பாருங்க அவர்கள் இச்சித்தது போல நீங்களும் படிக்க என்ன செஞ்சாங்க பொல்லாங்கானதையில அவங்க செஞ்சாங்க என்ன அப்படி இச்சித்தாங்கன்னா ஒரு நாலு விஷயம் கொடுக்கிறார் மீண்டும் தொடர்ந்து கீழே வாசிக்கும் போது வாசிக்க வேண்டாம் நாலு விஷயம் கீழே கொடுக்கிறார் இந்த நாலு விஷயம் அவங்க இச்சித்ததுனால தேவனுக்கு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா பிரியம் இல்லாமல் போனது வசனம் அப்படிதான் சொல்லுதாங்க பாருங்க என்ன என்னன்னாக்கா அந்த விஷயங்களை கவர்ந்து இழுக்கிறது தன் பக்கம் ஈர்க்கிறது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும் இப்ப இருக்கிற விஷயங்கள் கண்ணில் பார்க்குறோம் அது மனசுல பதியுது அதாவது முதல் வெளி மனசுல தான் பதியும் வெளி மனசுல பதிகிற விஷயங்கள் அப்படியே ஆள் மனசுக்கு போயிடும் அங்க பதிவு ஆயிடுச்சுனாக்கா என்ன பதிவாகுதோ அதுதான் நாம செய்வோம் நீங்க வேணா வாய்ப்பு இருந்தா சைக்காலஜி கேட்டு பாருங்க இது ஆராய்ச்சி பண்ண தெளிவா சொல்லுவாங்க இந்த நாலு விஷயங்கள் நிச்சயிக்கிறது செயல் இல்ல சிந்தனை சம்பந்தப்பட்ட விஷயம் இது இது மைண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் நிச்சயிக்கிறது எல்லாமே எங்க நடக்குது ஒரு விஷயத்தை எச்சிக்கிறதுங்க நடக்குது கண் மூலியமாக அது எங்க போய் பதிவாது உள்ள இதை பதிவான விஷயம் இது நீங்க ஆளு மனசுக்கு கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னாக்கா என்ன பதிவு பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு வெளியில வரும் இதுதான் அவங்க செஞ்சாங்க ஆள் மனசுல பதிவாயிடுச்சு அது அவங்க இச்சிக்கிறாங்கன்னா நம்ம இழுக்கிறோம் ஒண்ணு வேணா சின்ன உதாரணம் சொல்ற பாரு ரெண்டு பசங்க கடவுள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க ஒருத்தர் வேண்டிக்கிறாரு கடவுளை நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது இன்னொருத்தர் வேண்டாரு நான் பாஸ் ஆயிடணும் நான் பாஸ் ஆயிடணும் இப்போ ரெண்டு வேற வேறையே ஒரே அர்த்தமா ஒன்று தான் கேட்குறாங்க கேட்குற விதங்கள் பாருங்க ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ் இவர் எது மாதிரி நோக்கமாக்குறாருன்னா நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது ஃபெயில் ஆகிடக்கூடாது கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவார் இவருக்கு என்ன இருக்குது நான் எப்படியும் பாஸ் ஆகிடணும் நான் எப்படியும் பாஸ் ஆகிடணும் நோக்கம் அது மேலே தான் இருக்குது அதை நம்ம இருக்கிறோம் நம்ம தான் இருக்கிறோம் அது இது சைக்காலஜி நடக்கிற விஷயம் அது இதே தான் நீங்க ஜபத்துல கூட சொல்லுவாங்க அப்பா நான் பாவமே பண்ணக்கூடாது நான் பாவமே நீங்க பாவம் தான் பண்ணுவீங்க அப்படி வேண்டக்கூடாது நான் பரிசுத்தமா வாழணும் அதுக்கு நீங்க உதவி பண்ணுங்க நீங்க பரிசுத்தமா இருக்கிறது போல நானும் பரிசுத்தர் நீங்க இப்படி வேணீங்கன்னா உங்களுக்குள்ள மாற்றம் ஏற்படும் நீங்க அதை அதாவது இருக்கிறீங்க அதான் விஷயங்கள் அதுதான் அது ஈர்ப்பு அது உள்ள வர்றதுனால எதை பதிவாகுதோ அதுதான் நடக்கும் மசதி நல்லது பதிவு பண்ணா நல்லது நடக்கும் கெட்டது பதிவு பண்ணா கெட்டதான் நடக்கும் அதிகமா அதை தான் இவங்க செஞ்சாங்க அந்த நாலு காரியங்கள் அவங்க இச்சித்தாங்கன்னா அது இருக்கிறாங்க ஆட்டோமேட்டிக் நடக்கும் ஒண்ணு வேண்டாம் நீங்க வீட்டுல சிஸ்டர்ஸ் வீட்டுக்கார்ட்ட ஏதோ வாங்க சொல்லுங்க கடைக்கு போய் நீங்க மறக்காம வாங்கிட்டு வாங்க மறக்காம வாங்கிட்டு வாங்க அவங்க மறந்துடுவாங்க ஏன்னா அதுதான் நீங்க பதிவு பண்றீங்க ஆனா இப்ப சொல்லி பாருங்க ஞாபகமா வாங்கிட்டு வந்துருங்க நீங்க ஞாபகமா வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லி பாருங்க ஞாபகமா வாங்கிட்டு வருவாங்க சின்ன விஷயம்தான் என்ன மனசுல பதியுது அதுதான் விஷயம் இது அப்படியே ஆள் மனசுல போச்சுனாக்கா அதுதான் உங்களுக்குள்ள பிரதிபலிக்கும் வசனம் இருக்கு இல்லையா ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ இவகளையே இவகளையே இருங்க சொல்லல சிந்திச்சு கொண்டிருங்க நீங்க சிந்திக்க சிந்திக்க தான் அது ஆள் மனசுல பதியில உட்காரணும் இல்ல இது என்னமோ நீங்க வேற மாதிரி நினைக்கலாம் இது ரொம்ப முக்கியமான விஷயங்க இது அநேக வசனங்கள் எப்படிதான் பேசுதுன்னா நம்ம சிந்தனைக்கு சம்மந்தப்பட்டதான் பேசுது ரீசெண்டான இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சதால பேசுறோம் உள்ள பதிவு பண்ண விஷயம் அது இதெல்லாம் நீங்க சிந்தித்து கொண்டு வருங்கனாக்கா நீங்க சிந்திச்சு உள்ள வச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுதான் செய்வீங்க நீங்க வேற பக்கம் போக மாட்டீங்க இல்ல வேற ஏதாவது நீங்க பதிவு பண்ணிட்டீங்கனாக்கா அதுதான் நடக்கும் அப்ப இங்க சொல்ற விஷயங்கள் என்னக்கா அவங்க பொல்லாங்க செஞ்சாங்க அப்படின்னா வசனம் சொல்லுது அவங்க இச்சித்தாங்க அப்படின்னா இவங்க தான் உள்ள வாங்கிக்கிறாங்க இவங்க உள்ள வாங்குறாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது அதுதான் சொல்றது அதிகாலையில எந்திரிச்சு ப்ரெசன்ட் அந்த ப்ரெசண்டா இருக்கும் பாத்தீங்களா அந்த சமயத்துல ஒரு நாலு மணி வச்சுக்கோங்க மூணு மணி வச்சுக்கோங்க எந்திரிச்சு நீங்க வேதத்தை வாசித்து தியானிப்பதன் மூலியமாக உங்க ஆள் மனசுல அதை போய் உட்காரும் இதான் இப்ப பகல ஒரு பத்து மணிக்கு மேல உட்காந்தா பதியாதா அப்படின்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு வாய்ப்பு நைட்ல படிச்ச பதியாதா அப்படின்னா பதியாது நான் தான் சொல்லுவேன் ஆனா அதிகாலை நீங்க தேவனை தேடும் போது அந்த விஷயங்கள் நீங்க வாசிச்சு உள்ள வைக்கும் போது உள்ள பதிவாகுது ஒரு நாள் இல்ல அனுதினமும் அனுதினமும் அந்த வார்த்தை நீ உள்ள வைக்கும் போது அது ஆள் மனசுல உட்காரும் இப்ப என்னன்னாக்கா உங்க செயல்பாடு ஆட்டோமேட்டிக்காக மாறும் செஞ்சு பாருங்க உங்க பெஸ்ட் சொல்லுவாங்க போன மாசம் இருந்த மாதிரி இந்த மாசம் இல்லை பதார் வித்தியாசம் இருக்குது கண்டிப்பா சொல்லுவாங்க வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு இருக்கா ஜீவன் வல்லம் எங்க இருக்குது வசனத்தில் இருக்கு அப்போ இந்த விஷயம் சொன்ன நீங்கள் ஏன் அதிகால பைபிள் சொல்லிட்டு தான் ஆனால் நிறைய பேர் கேட்டு பார்த்தாச்சு நம்ம வாசிக்கிறது தான் சொல்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கையாண்டு பாருங்கள் இனி வர புது வருஷத்துல இருந்தாச்சும் இந்த ஒரு தீர்மானம் கூட ஆரம்பிங்க தப்பு இல்லை செஞ்சீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்கள் ஆல்மஸில் என்ன பதிவு பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் செயல் செயலாக மாறும் இதோட வார்த்தை ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பதிவு பண்ணுங்கள் அப்ப நாலு விஷயம் தேவனுக்கு பிரியமில்லாம போனது ஏன்னா இந்த நாலு விஷயம் தான் அவங்க என்ன பண்ணாங்க இச்சித்தாங்க தேவன் கிருபியாய் கொடுத்த ஆசீர்வாதங்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம் இந்த நாலு காரியம் மூலியமாக பரலோகமே போகிறது தடைபாடியா இருக்குது என்ன காரியம் அது முதல்ல வாசிங்க வசனம் ஏழு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள் பாருங்க இந்த விஷயம் தான் மெயினா பேசுறாரு விக்கிர ஆதானைக்கார அவங்க செஞ்சது போல நீங்களும் விக்கிர ஆராதனை செய்யாதபடி இருங்கள் அப்படின்னா விக்கிரம் சொல்ல போகும்போது அதன் மீது முழு நம்பிக்கை சாஸ்தாங்கமா விழுந்து கிடப்பது விக்கிரகம் வழிபாடு நாம் அது செய்யறதில்லை நல்லா தெரியும் நமக்கு இல்லையா இதை நாம செய்யறதில்லை ஆனா இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் ஆவிக்குரிய ரீதியில அப்படின்னாக்கா என்ன பாடம் நமக்கு தெய்வனங்க வச்சிருக்கிறார் அப்படின்னாக்கா பாருங்க சில வகை கொடுக்கிறார் இந்த விக்கிர ஆராதனை சில டைப்ஸ் கொடுக்கிறார் எப்படின்னாக்கா இன்ஆர்டினேட் ரெஸ்பெக்ட் அதுனா அளவுக்கு மீறி ஒருவருக்கு கொடுக்கிற மதிப்பு யாராக இருந்தாலும் சரி அது எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த மனிதர் மேலே இருந்தாலும் சரி ஒரு அமைப்போ ஒரு பொருளோ இதன் மீது அளவு கடந்த பக்தி நீங்க வைக்கிறீங்களோ அது என்னவாகுதுங்க அது மேல நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்க அப்ப அது என்னவாகுது அங்க விக்கிர ஆராதனையாங்க மாறதுக்கு வாத்தம் அந்த அந்த விஷயத்து மேல அதிக நாட்டம் அளவுக்கு மிகுந்த மதிப்பு கொடுக்காது அது பணமா கூட இருக்கலாம் உங்க சொத்தா கூட இருக்கலாம் உங்க உலக வேலைகளா கூட இருக்கலாம் அப்படி அதுக்காக பிரயாசப்படும் போகும்போது உங்க சரீரம் நீங்க அதுக்காக வருத்தி கொள்றீங்க சரீரமும் பாதிக்கும் இதனால உங்க நல்ல பேர் கூட கெட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏன் இந்த மாதிரி நாட்டம் அதிகமா போகுது அப்ப என்ன குறைஞ்சு போச்சு இதெல்லாம் நம்ம அதிகமா செய்யறோம் அளவு கடந்த விஷயங்கள் அது மேல போகுது எது மேலேயாவது இருக்கலாம் தேவனை மறந்து ஒரு விஷயத்துக்கு மேல நாட்டம் அதிகமா போகுது அப்படின்னாக்கா ஏன் போகுது என்ன இல்லாதனால போகுது சொல்ல முடியுமா விசுவாசம் இல்லாமனால போகுது பத்து கடலை வச்சாருல்ல மேல நிலத்துல தண்ணியில எந்த ஒரு விபக்கம் என்ன பண்ணாதீங்க சொருபம் என்னக்கு செய்யாதீங்க பார்த்து தான் ஆராதிக்கணுமா நீங்க அதை பார்க்காம தான் ஆராதிக்கணும் அது கட்டலை உள்ள கொள்கை என்ன வச்சாரு விசுவாசிங்க விசுவாசித்து ஆறாதீங்க அதுதான் பகவான் தெளிவாக கோட் பண்ணுவார் நம்ம ஐந்து புலன்கள் இன்னைக்கு ஒருத்தர் வெளியே விக்கிரக நம்புறாங்கன்னா ஐந்து புலன் வச்சு நம்புறாங்க இது இதெல்லாம் நான் பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு இன்னைக்கு மிருகங்களுக்கு எத்தனை அறிவு இருக்கு இன்னைக்கு மிருகங்களுக்கு அஞ்சு அறிவு பேச சொல்றாரு நமக்கு ஆறு உலக மக்களுக்கு ஆறு இல்ல நமக்கு மட்டும்தான் ஆறு உலக மக்களுக்கு அஞ்சு தான் ஏன் தெரியுங்களா சிக்ஸ்த் சென்ஸ் அது தேவன் அறிகிற அறிவு யாருக்கும் கிடையாது யார் ஒருத்தருக்கு தேவன் தெரியுதோ அவங்க சிக்ஸ்த் சென்ஸை பயன்படுத்துறாங்க கோட் பண்றாரு இதுதான் விசுவாசிக்கிறது மிருகங்களுக்கும் மனசனும் எல்லாம் ஒண்ணுதான் வெளியில பூசிஷ்டியாக நாம மாத்திரம் தான் சிக்ஸ்த் சென்ஸ் பயன்படுத்துறோம் அது என்னன்னாக்கா தேவன அறிகிற அறிவு தேவன் யார் நமக்கு மட்டும்தான் தெரியும் இது மிக அவசியம் இதுவே நம்மளுக்கு மிஸ் ஆகுதுனாக்கும் போது தான் நம்ம என்ன ஆகுறோம் தேவனை மறந்து மற்ற காரியங்கள் மீது நம்ம நம்பிக்கை போகுது பார்வை போகுது ஆனால் இதெல்லாம் ஏன் ஏன் அந்த மைண்ட் சம்மந்த வச்சு சொல்கிறேன்னாக்கா இது பகிரங்கம் நம்ம செய்ய மாட்டோம் ஆனால் ரொம்ப நாசுக்காக நமக்குள்ளே பூந்துரும் நமக்கு தெரியாது தெரியவே தெரியாது இது இது நம்ம செஞ்சுருக்கிறோம்னு நமக்கு தெரியாது கேட்டால் நமக்கு பூசிச்சு கையில பைபிள் இருக்குது சத்தியம் எல்லாம் தெரியும் சொல்லுவோம் ஆனா நம்மளை அறியாமலே இதெல்லாம் செய்யறது நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுதான் பவுலங்க எச்சரிக்கிறார் விக்கிராரே நம்ம சிலை கும்பிட மாட்டோம் நல்லா தெரியும் ஆனா இந்த பட்ட சூழலில் நம்ம செய்கிறோமா தேவர் வைக்கிற இடத்துல வேற எதையாவது வைக்கிறோமா கவனிக்க வேண்டிய விஷயம் இது இது விக்கிராராதனை சொல்றாரு ரெண்டாவது பாக்குறங்க ரெண்டாவது வகையான விஷயம் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா ஐடோல் அப்படின்னா சுயம் சுயத்துக்காக ஊழியம் செய்வது விகிர ஆராதனை சொல்றாரு இந்த மாம்சம் இந்த மாம்ச மத்தியில அநேகர் மத்தியில் எப்படிதான் இருக்கும் அந்த மாம்சம் பெருமையா இருக்க வேண்டிய விஷயம் அது புகழுக்காக ஏங்குற விஷயம் அது அதுக்காக அதிக பிரயாசம் எடுப்போம் என்ன பற்றியான விஷயம் புகழ்ச்சி அதிகமாக கொடுப்பது என்னை உயர்த்தி நினைப்பது சுயத்தை அதிகமாக விரும்புவது இதெல்லாம் இசைந்து போகும்போது அது விகனாரே அது நான் மாறுது அப்படின்னு சொல்றாரு எழுதுறாரு என்ன சுயம் விரும்புனா அது அந்த சுயத்துக்காக சில குறிக்கோள் மிகைப்படுத்தி காட்டுவது இன்னும் பழக ஒரு வார்த்தை அதுறாரு லவ் ஆஃப் ஷோ வேற கோட் பண்ற அப்படின்னா நான் என்ன ஷோ பண்ணி காட்டுறது அன்பா இருப்பேனா உள்ள இல்ல வெளியில ட்ரெஸ் சென்ஸ் மேக்கப் சென்ஸ் எதா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அதை ஷோ பண்றதில்ல எப்படி இருப்பேன் அவ்வளோ அன்பா இருப்பேன் சுயத்துக்கு எடுக்கிற ஊழியங்களை விக்கிராராதனைங்கிறார் நம்மளுக்கு தெரியாமே செய்வோம் வேணும்னு யாரும் பண்ண மாட்டோம் அதுக்குள்ள இருந்தா கூட ஏன்னா மைண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் அது வேலை நீங்க இச்சித்திட்டீங்க அதை கவர் எடுத்துட்டீங்கன்னாக்கா அது உள்ள வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா அதுதான் உங்களுக்கு வெளிப்படுத்தும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க இது ஆளு மனசுல போய் நீங்க பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதுதான் உங்களுக்கு வெளிப்படுத்தும் நமக்கு தெரியாம நடத்துறது வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் தான் என்ன சொல்றாருன்னா சுயத்துக்கிட்ட நீங்க ஓலியம் செஞ்சீங்கனாக்கா விக்கிர ஆராதனை செய்யாத படிக்க ஜாக்கிரதையா இருங்க அதுதான் எச்சரியா எச்சரிக்கையான சில அவசரம் பவுல் அங்க வெளிப்படுத்துறேன் இதெல்லாம் செஞ்சா தேவனுக்கு பிரியமில்லாம போகுது இது ஒரு வகை அடுத்த காரியம் அது சபையில தேவன் நியமிக்கிற பொறுப்புள்ள மூப்பர் விஷயங்கள் ஒன்னு தீமத்தை மூணு ஒன்னு வாசிங்க ஒன்னு தீமத்தை மூணு ஒன்னு கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் இது உண்மையான வார்த்தை கண்காணிப்பை விரும்புகிறவன் அது நல்லது விரும்புகிறான் இது உண்மையான வார்த்தை தேவன் சொன்ன விஷயங்கள் அது அப்போ ஒரு சபை மீது தேவன் அந்த ஒரு பொறுப்பு கொடுக்கிறாருனாக்கா அது அவ்வளவு ஆசீர்வாதமான விஷயம் அது ஏன்னா தேவன் எப்படி தான் மேல மேய்ப்பராக இருக்கிறார் நம்மளை ஒவ்வொரு நாளும் கண்காணித்துட்டு வராரு இது அருமையான விஷயங்கள் அது இதே தான் சபையில நம்ம இங்க தேவன் நம்ம கொடுக்கிறார் நம்மளுக்கு அது பெரிய பொறுப்பு அது ஒரு திவ்ய பொறுப்பு கூட சொல்லலாம் அந்த விஷயங்கள் அது ஏன்னா ஒரு மந்திரி மீது அந்த கண்காணிப்பு செய்ய வந்து சாதாரண விஷயம் இல்லை தனக்கும் கணக்கு கொடுத்து இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் அது எவ்வளவு சிரமமான விஷயம் இப்ப விசுவாசியா இருந்தா என்ன பண்ணலாம் நான் எனக்கு மட்டும் கணக்கு கொடுத்துட்டு போயிடலாம் தேன் மத்தியில எங்க அப்படி இல்லை இவருக்கும் கணக்கு கொடுக்கணும் எத்தனை பேருக்கு பேர் அவங்களுக்கும் கணக்கு கொடுக்கணும் அப்ப எந்த அளவுக்கு அந்த மந்தியை பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குதாங்க உங்களை குறித்தும் மந்தியை குறிக்கும் எச்சரிக்கையாருங்கள் வசனம் இருக்குது கூட இதை ஒரு ஆர்டிகல் பேசியிருக்கிறேன் அவ்வளோ கண்ணமா நான் நிறைய பேர் பேசும்போது கேட்டிருக்கேன் பிரதர் என்னுடைய சபையை குறித்து நான் விஷயம் பார்க்கும்போது சில சமயத்தில் எனக்கு நைட்டு தூக்கம் வரல பிரதர் சபை மேலே இருக்கிற பாரம் அது நான் நிறைய கவனிச்சிருக்கிறேன் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலை பிரதர் கவலையாக இருக்குது ஒரு தகப்பன ஸ்தாபத்தில் இருந்து கவலைப்படுறாங்க நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லை பிரதர் இவங்க ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க சத்தியம் நிறைய கொடுக்கணும் இன்னும் ஊழிகள் நிறைய இருக்கிறது இவங்க செய்ய வைக்கணும் அவங்களுக்கு சபை மீது பாரம் நிறைய பேர் நம்ம ஷேர் பண்ணிக்கிறாங்க அது உன்னதமான பொறுப்பு அது தெய்வன் நமக்கு அமைச்சு கொடுக்கிறாரு இது மிகப்பெரிய உன்னதமான பொறுப்பு பாருங்க ஒன்றும் நல்ல விஷயம் கேளுங்க தாவீது அந்த கோலியா சண்டை நடக்குது இல்லைங்களா அந்த பக்கம் கோலியாத்து இந்த பக்கம் இஸ்ரேல் மக்கள் இருக்கிறாங்க இப்போ அண்ணன் தம்பிங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே இருக்கிறாங்க இந்த படையில் அப்போ போய் சாப்பாடு கொடுத்துருவோம் அப்படிம்பார் தாவீது சாப்பாடு கொடுத்து போகும்போது மந்தையை வேறு ஒரு இடம் ஒப்படைத்து விட்டு பின்பு தான் போனார் ஏன் தெரியுங்களா மந்தை யார் பொறுப்பில் இருந்தது கஷ்டப்பட்டு அந்த மந்தையை உருவாக்குறது யாரு தாவி அவருக்கு தான் அந்த மந்தையை எவ்வளவு எப்படி உருவாக்கி இருக்கிற அப்படிங்கிற கஷ்டங்கள் தெரியும் அதுதான் அசால்ட்டா விட்டுட்டு போகாம அந்த மந்தையை வேறு ஒரு பொறுப்பில் விட்டுட்டு போறாரு சாப்பாடு கொடுத்துட்டு வருவான்னு பார்த்துக்கொள்ளுங்க உண்மையான சபையை கண்காணிக்கிற மூப்பர்களுக்கு வேற இருக்க வேண்டியது விஷயங்கள் ஆனா என்ன சொல்ல வரோம் இதில் என்ன இருக்கிறார் எதுன்னு கேட்கலாம் நீங்க தேவன் கொடுத்த அந்த பொறுப்பு என்னைக்கு பதவியாகி மாறுதோ புரியுதுங்களா தேவன் கொடுத்தது பொறுப்பு இந்த விஷயம் என்னைக்கு பதவியாக மாறுகிறதோ ரொம்ப டேஞ்சர் அது ஏன்னா சொல்ல தப்பா எடுத்துக்காதீங்க அந்த விஷயங்கள் என்ன ஆகுதுனாக்கா மதுபானம் குடிச்ச போதை ஏறுது இல்லையா அப்படி ஏறும் போது என்ன ஆகுதுன்னா தன் நிலையை உணர முடியாது நல்லா பேங்க்ல வேலை செய்யலாம் மூணு லட்சம் நடந்து சம்பளம் வாங்கலாம் காலையில போகும்போது அவர் அவ்வளோ டிப்டாப்பா போவார் ஆனா சாயங்காலம் வரும்போது கை இருக்காது போன் எங்கேயோ இருக்கும் சட்டப்பட்டல வேற மாதிரி இருக்கும் ஷூ இருக்காது அப்படித்த வீட்டுக்கு வருவார் இப்போ என்ன விஷயம் புரியுது பார்த்தீங்களா அந்த ஒரு போதை அவருக்குள்ள ஏறுறதுனால தான் யாருன்னு தெரியல தன் நிலை என்னன்னு புரியல சூழ்நிலை தெரியல இதெல்லாம் மாற்றப்படுது இதே மாதிரி பொறுப்பு உங்களுக்கு இருக்கிற வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது என்னைக்கு உங்களுக்கு பதவியாய் மாறுதோ அதுவும் ஒரு போதை மாறுதான் இப்ப தேவன் தெரியல சத்தியம் தெரியல சகோதரம் தெரியல எடுக்கிற விஷயங்கள் எல்லாம் அப்படி ஆகுது இதுதான் தேவன் வைக்க வேண்டிய இடத்துல யாரை வைக்கிறாங்க பதவி வச்சிடறாங்க இப்ப இவங்களுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்னால பதவி இல்லாம இருக்க முடியாது இங்கேயும் அதே வந்ததுன்னா இதுதான் வைக்கிற ஆராதனை ஆனா அந்த பொறுப்பு உன்னதமான ஒரு பொறுப்பு இவங்க வேலை செஞ்சு எப்படி தெரியுமா இருக்கும் இந்த இந்த இந்த பதவியில வச்சுட்டு வேலை செஞ்சு அப்படி தெரியுமா இருக்கும் நம்ம கவர்மெண்ட் வேலை செய்யற மாதிரி இருக்கும் நடந்த சம்பவம் தான் கேளுங்க மூணு பேருக்கு வேலை ஒருத்தர் குழி நோண்டணும் மூணு அடிக்கு மூணு அடிக்கு ஒரு குழி நோண்டணும் ஒருத்தர் மரக்கண் வைக்கணும் இன்னொருத்தர் மூடணும் என்ன நடந்ததுன்னா ஒருத்தர் மூணு அடிக்கு முடி குழி நோண்டிகிட்டே போறாரு பின்னாடி வர வர அதை மூடிக்கிட்டே வராரு ஒரு பெரியவர் ஏப்பாங்க வாப்பா என்ன நடக்குது நீ நோண்டுற அவர் மூடுறாரு இல்லைங்க நடுவில் செடி வைக்கிற வெளியே இன்னைக்கு நடுவில் இருக்கிறார் ரெண்டாவதால அவர் செடி வைக்கணும் நீங்க அவர் லீவு அதுக்கு எங்க அதிகாரி சொல்லிட்டாரு வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாருன்ட்டாரு நோடுறது அவர் வேலை மூடுறது என் வேலை செடி வைக்கிற வரல நாடகம் பண்ணிட்டுட்டாரு இது நம்ம கவர்மெண்ட் வேலை நடந்தது இது காசு வாங்க சம்பளம் அன்னைக்கு சம்பளம் வாங்குறதுக்காக நடந்த விஷயம் இது நடக்குது என்ன இப்படித்தான் அந்த மாதிரி வேலையாயிடும் எது பொறுப்பு உங்களுக்கு பதிய சபை மேல பாரம் இருக்காது ஒரு கவலை இருக்காது சால்ட் வந்துடும் இதெல்லாம் நடக்கும் அந்த விஷயத்துல அப்போ தேவன் வைக்க வேண்டிய இடத்துல பதவி நீங்க வச்சுட்டீங்கன்னாக்கா பொறுப்பு இருக்கிறதும் அந்த விஷயங்கள் உங்களுக்குள்ள வராது அப்போ சப்போஸ் ஒரு வேலை இந்த வருஷம் எழுதுறா இருக்கிறீங்க அடுத்த வருஷம் இறங்குறீங்கனாக்கா மந்தையும் ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கணும் தாவி இது மாதிரி இந்த சகோதரருக்கு வேலை இல்லை இந்த சகோதரர் திருமணம் பண்ணணும் உங்களுக்கு இந்த விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் செஞ்சு கொடுங்க பிரதர் சார் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க இந்த மனசு வருதா போஸ்டர் வெளி விஷயம் இல்லைண்ணா இது கூட ஒரு விதிர ஆராதனை வாசிங்க ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் மூன்று மற்றும் நாலு சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் எப்படிங்க மந்தைக்கு எப்படி இருங்க மந்திரிக்கு மாதிரியா இருங்கள் அப்புறம் கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் அப்படி நீங்க செஞ்சிட்டாக்கா வீடை கன்ஃபார்ம் உங்களுக்கு ஆனா செய்யது அவ்வளவு லாஸ்ட் சாதாரண விஷயம் இல்லை உங்களுக்கும் கணக்கு கொடுத்துட்டு மந்திரிக்கும் கணக்கு கொடுத்துட்டு அவ்வளவு எஃபர்ட் போட செய்ய வேண்டிய விஷயம் அது தலையில நெருப்பு இருக்கிற மாதிரி அது அப்படி கண்ணும் கருத்துமா சபை பார்க்க வேண்டிய விஷயம் ஏன்னா கத்தராக இயேசு விலையேறப்பட்ட ரத்தத்தினால் வீட்டுக்கு கொடுத்த சபை அது இது மாற விட்டுறாதீங்க ஏன்னா ஆள் மனசுல எது பதியலனாக்கா பொறுப்பு பதியல பதவிய உள்ள வச்சுட்டாங்க இதை பதிவு வச்சுட்டாக்கா அதுதான் மைண்ட்ல வரும் வேற வராது இதான் சொல்றேன் என்ன நீங்க பதிவு பண்றீங்களோ அதுதான் உங்க வெளியே வரும் அப்ப இந்த விஷயங்கள நீங்க உள்ள வைக்கிறது மிக மிக அவசியமான விஷயம் அது மைண்ட் சம்மந்த படிச்சது சாதாரணமா நினைச்சுக்காது எல்லாரும் செய்ய சொல்லுவார் ஏன்னா தேவனுக்கு இது பிரியம் போகிறது அடுத்த விஷயங்கள் வாசிங்க எட்டாம் வசனம் அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் இருபத்தி மூவாயிரம் பேர் விழுந்து போனார்கள் பாருங்க அடுத்த விஷயம் என்ன நாலு விஷயத்துல முதல் முடிஞ்ச விஷயம் விக்கிர ஆராதனை ரெண்டாவது சம்பவம் என்ன அவங்க இச்சித்தாங்க அப்படின்னாக்கா வேஷித்தனம் பண்ணது மூலியமாக அங்க இருபத்தி நாலாயிரம் பேர் என்ன ஆனாங்க இங்க இருபத்தி மூணாயிரம் போகுது நீங்க என்னாகவும் வாசிக்க வேண்டாம் என்னாகும் இருபத்தஞ்சாம் அதிகாரம் நீ வாசி பாத்தீங்கன்னாக்கா அங்க இருபத்தி நாலாயிரம் பேர் என்னன்னாக்கா அங்க செத்தாங்கன்னு சரி வசனம் வரும் சரி இதுக்கு என்ன அர்த்தம் வெஷித்தனம் அப்படின்னா லிட்டரா எடுத்துட்டா எஸ்சியோட சேர்ந்து இருப்பது வேசித்தனம் ஆனா இந்த அந்த அந்த வசனம் அடிக்கடி எங்க பாக்குறோம்னாக்கா வெளிப்படுத்துற விசேஷத்துல பார்க்கலாம் நிறைய அந்த விசித்தனத்தை பத்தி அங்க பேசுறது அதாவது கர்த்தரோட ஆவி இல்லாத ஒரு இடத்துல போய் ஆவியில நீங்க ஐக்கியமா இருந்தா அது வேசித்தனம் புரியுதுங்களா கர்த்தருடைய ஆவி இல்லாத ஒரு இடத்துல போய் ஆவியில நீங்க ஐக்கியமா இருந்தீங்கன்னா அது என்னது வேசித்தனம் இது நம்ம செஞ்ச மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி செஞ்சோம்னாக்கா உலக காரியங்களை அதிகமா ஐக்கியம் வைக்கிறது வசன வாசிங்க யாக்கோபு நாலு நாலு விபச்சாரரே விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா சிநேகம் தேவனுக்கு பகை என்று அறியீர்களா உலக காரியங்கள் ஐக்கியம் அதிகமா வைக்காதீங்க அது வேசித்தனமாய் மாறுது அதே பாவத்தின் மேல் ஐக்கியம் அதிகமான சத்தியத்தை மறந்து போற அளவுக்கு வந்து ஐக்கியம் உள்ளவங்க உருவாயிடுச்சுனாக்கா இதுதான் வேஷித்தனம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் மூணுல இருந்து ஏழு மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் சோத்திரம் செய்தலே தகும் ஏழு விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக காரணாகிய ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவது இல்லை என்று அறிந்திருக்கிறீர்களே இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள் அவர்களிடத்தில் நீங்கள் பங்காளி ஆகாதிருங்கள் உலகத்தோட பாவத்தோட பங்கு வச்சுக்காதீங்க நம்மளுக்கு ஒரே பங்கு எது மாத்திரம் தான் கிறிஸ்துவன் பாடுகளுக்கு மாத்திரம் தான் பங்கு வேற எதிலும் பங்கு வைக்காதீங்க சப்போஸ் அதை வச்சுட்டோம் அப்படின்னாக்கா இதை எடுத்து பகிரங்கமா நீ செஞ்சிட மாட்டீங்க ஒரு வேலை இது நமக்குள்ள வரும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயங்கள் போகும் அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம் நம்ம பிசினஸ் பண்ற பார்ட்னர்ஸா கூட இருக்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஆவி இல்லாத ஒரு இடத்துல அதாவது கத்தருடைய ஆவிகள் இல்லாத இடத்துல நாம் ஆவியின் ஐக்கியம் வச்சோம்னாக்கா இதுதான் வேசித்தனம் நாசுக்கா தான் உள்ள நுழையும் மெது மெதுவா தான் உள்ள நுழையும் அது ஒரு நாளுக்கு எப்படி நிக்கினாக்கா அதிகமாயிடும் ஏன்னா நீங்க அது இருக்கிறீங்க உள்ள இழுக்கிறீங்க அது இசைக்கிறீங்க பதிவாயிடுது அதுதான் செய்வீங்க இதுதான் வேசித்தனம் தேவன் எச்சரிக்கிறார் கடைசி காலத்தில் நமக்கு இதனால் தேவன் நம்ம மேல் போகிறார் அடுத்த விஷயம் அது வசன் ஒன்பது அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் வருது அவர்கள் கிறிஸ்துவை பரிசு பார்த்தார்கள் வனாதுல எங்க கிறிஸ்து வந்தாரு வசனம் எப்படி திரும்ப வரணுங்களா அங்கே அவங்க மோசையை பரிச்சது பார்த்தது போல நீங்களும் கிறிஸ்துவை பார்க்காத பார்க்காதீர்கள் வரணும் அங்க யார் இல்ல அவங்களுக்கு கிறிஸ்து அவங்களுக்கு யாரும் தெரியாது இல்லையா எப்படி வரணும்னா அங்கே மோசையாவை பறிச்சு பார்த்தது போல இங்கே நீங்க என்ன பண்ணுங்க கிறிஸ்துவை பறிச்சு பார்க்க வேண்டாம் அப்ப அங்க மோசையை பறிச்சு பார்த்தாங்கனாக்கா அது தேவனை பரிச்சு பார்த்தது மாதிரி ஆயிடும் அதே தான் இங்கேயும் சொல்றாங்க இப்போ கிறிஸ்துவ பரிசு பார்த்தோம்னாக்கா அது தேவனை பரிசை பார்த்த மாதிரி ஆயிடும் அப்ப என்ன தேவனை பரிசு பார்ப்பது என்றால் என்ன அப்படின்னா ஒரு எல்லாம் சின்ன உதாரணம் கொடுத்தா அவங்க புரியும் இப்போ நம்ம பொசிஷன் எடுத்துக்கோங்க நம்ம மத்தியில் ஒரு கணவன் ஒரு மனைவி கணவன் கொஞ்சம் ஏழ்மை நிலையில் இருந்து வந்திருக்கிறாரு அவரை திருமணம் பண்ண மனைவி கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவர் ஒரு கூலி வேலையை ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் வேலை செஞ்சுட்டு வந்து ஏதோ ஒரு ஒரு புடவை எடுத்து கொடுக்குறாரு இந்த வச்சுக்குமா ஒரு புடவை ஒரு இரநூறு முந்நூறுரூவா அவ்வளோதான் மதிப்பு அவரால் அவ்வளோ சாத்தியம் எடுத்து கொடுக்குறாரு இப்போ இந்த வாங்கின மனைவி என்னென்னா எப்படி நடக்குன்னா இதே எங்கள் வீடாக இருந்தா எங்கள் அப்பா ரெண்டாயிரம் எடுத்து கொடுத்துருப்பார் அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன விஷயம் வருது என்ன சொல்ல வராங்க இந்த தாட்டி விட்டுரு அடுத்த தாட்டியாச்சும் என்ன பண்ணு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்து கொடுங்க இப்படிதான் பரீட்சை பார்ப்போம் புரியுதுங்களா வாங்கி வச்சுக்குவாங்க வேணாம் சொல்ல மாட்டாங்க வாங்கிட்டு என்னதான் வரும்னாக்கா இப்படி வரும் இப்படி செஞ்சுக்கலாம்ல இதுதான் இதே மாதிரி நாம செய்யும் போது தேவனே அதாங்க பரிச்சை பார்ப்பதை வந்துடும் அது என்னாகும் வாசிக்க வேண்டாம் நாங்கள் இருபத்தொன்னுல நீங்கள் வாசி பாருங்க அந்த சம்பவங்கள் அங்கே இருக்குது அப்போ இருந்து வந்தவங்க என்ன சொன்னாங்கனாக்கா நாங்கள் அங்கே எகிப்துல வெங்காயம் சாப்பிட்டோம் வெள்ளப்பூண்டு சாப்பிட்டோம் ஆனால் இங்கே என்ன ஆகுது இல்லை அப்படின்னா என்ன சொல்ல வராங்கண்ணா அப்படி சொன்னாச்சு தேவர் கொடுப்பாரா ஆனா கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு காடை கொடுத்தாரு சாப்பிட்டு என்ன பண்ணாங்க அந்த காடை எங்க வந்தது சாப்பிட்ட காடை மூக்கு வழியே வந்ததுதான் அது இது தாங்க இருக்கும் அவ்வளவு சாப்பிட்டுருக்குறாங்க சாப்பிட்டு இருபதாயிரம் பேர் செத்து போனாங்க பாருங்க தேவன் தர்றதுக்கும் இவங்க கேட்டு வாங்கறதுக்கு வித்தியாசங்கள் இருக்கு அப்ப தேவன் கொடுக்குற விஷயம் ஏற்றுக் கொடுக்குற மன தாங்க அவங்க மத்தியில இதுதான் பரிச்சு பார்ப்பது நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டீங்களா இப்போ மண்ணா மட்டும் தானா அப்படின்னா காரம் இல்லை ஒன்றும் இல்லை உப்பு இல்லை இப்படி தான் விஷயம் வருது அப்படி நீங்கள் அதை கொடுத்துருக்கலாம் இல்லை ஏட்டா இது தேவண்டே பரிச்சை பார்ப்பது அப்போ ஜனங்கள் மோஸ்ட்லி விரோதமாக பேசுகிற விஷயங்கள் அங்கே அவங்க என்ன பண்ணாங்க இப்போ இடத்துல சாகுபடியான விஷயம் அங்கே நடக்குது அது அது அந்த அப்பம் பாருங்க அப்பமான விஷயம் அது என்ன சொல்றாங்க தண்ணீர் அந்த மண்ணை இதெல்லாம் ஒரு அற்பமான விஷயம் இது ரொம்ப வெறுப்பா இருக்குது வசன வாசிங்க அப்படிதான் இது ரொம்ப வெறுப்பா இருக்குது இதுதான் தான் அங்கிருந்து கூட்டு வந்தீங்களா இப்படி கேட்கறாங்க கேள்வி அங்க நாங்க அதெல்லாம் சாப்பிட்டோமே அப்படின்னா இதுதான் அப்ப தேவன் தந்த மண்ணா அற்பமா நீங்க என்னீங்கனாக்கா அது மிகப்பெரிய பாவம் அது இப்ப என்ன வருது இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது இப்பதான் உங்களுக்கு பாம்பு கிடைக்கும் இந்த வாக்கியம் சொன்ன நிமித்தம் நினைச்சுனாக்கா அங்க அவங்க என்ன கிடைச்சதுன்னா பாம்பு அங்க கிடைச்சது ஆவிக்குரிய சிவல் நாம கூட இந்த நாட்கள்ல தேவன் தரக்கூடிய ஆகாரம் தேவன் நம்மளை ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் வழிநடத்துகிற விதம் தனித்தனி விதம் இருக்குது இதை உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும்னா தேவனோட வழியை நம்ம விட்டு கொடுக்கணும் தேவனை நீங்க அப்படி செஞ்சிருக்கலாமே நான் ஜபத்தில் இதுதானே கேட்டேன் நீங்க எது கொடுத்தீங்க நீங்க அதை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்டுட்டீங்கன்னாக்கா என்ன பண்றீங்க தேவன் நீங்க என்ன பண்றீங்க பரிசு பார்க்குறீங்க அப்போ அவருக்கு தெரியாதா எனக்கு ஏன் இது கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன கொடுக்குன்னு யாருக்கு தெரியும் தேவனுக்கு தெரியும் என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்னு இந்த மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா இதுதான் தேவனை பரிசு பார்ப்பது அப்ப தேவனிடத்துல இருந்து வர விஷயங்களுக்கு நம்ம முரட்டாட்டம் உள்ளவராகிடுவோம் பாருங்க இந்த மாதிரி விஷயங்கள் அனுமதிக்கப்பட போகும்போது தேவன் என்ன கொடுத்தாலும் சரி அது மகிழ்ச்சியா வாங்கி கொள்ளக்கூடிய விஷயம் இது ஆவிக்குரிய வாழ்க்கை அப்பதான் அது சுமூகமா அது நமக்கு நவரும் இல்லாட்டி இது நம்ம என்ன பண்ணிடுவோம் கிறிஸ்துவை பரிசு பார்த்தது பாரு அங்க அங்க ஆயிடுவான் அதே மாதிரி தேவனும் கிறிஸ்துவும் நம்மளை வழிநடத்துகிற உணர்வு நமக்கு இல்லாமல் போயிடும் நான் ஏற்கனவே சொன்னேன் வேதத்தை வாசிக்கும் போது தேவன் எப்படிலாம் நம்மளை வழி நடத்துற அந்த உணர்வு நமக்கு இல்லாம போடும் பாருங்க நூத்தி முப்பத்தொன்பதாம் சங்கீதம் வாசி பாருங்க தேவன் எப்படிலாம் நம்மளை வழி நடத்துறாரு புரிய வரும் அது அந்த உணர்ந்தது வாசிக்கும் ஏதோ வாசிக்க கூடாது அது உணர்ந்து வாசிக்கணும் ஒரு நாலு வருஷம் மாத்திரம் வாசிங்க தேவன் அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசிக்கினாக்கா ரொம்ப அருமையா இருக்கும் சங்கீதம் நூத்தி முப்பத்தொன்பது நீ வாசிக்கினாக்கா தேவன் நம்மளை எந்த விதமா கவனிக்கிறார் நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் அதை பத்தி சொல்ல ஒரு வாசிங்க சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பதுல ஒன்னு இருந்து வாசிட்டு வாங்க கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் பாருங்க தேர்வு சொல்ற நீர் என்னை ஆராய்ந்து இருக்கிறீர் நீ அறிந்திருக்கிறீர் அப்புறம் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் பாருங்க நான் உட்காரும் போது நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க என்னோட எழுந்ததில் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க அப்புறம் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன் என் நினைவுகளை எங்க பாக்குறீங்க தூரத்திலிருந்து பாக்குறீங்க நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும் பாருங்க இது இங்கிலீஷ்ல வாசிக்கினாக்கா நான் டிராவல் வென் ஐ ஆம் டிராவல் தேவன் பாக்குறான்னு வரும் I am rest at home அப் அப்படி இருக்கும்போது கூட தேவனை நீங்க கவனிக்கிறீங்கன்னு வரும் பாருங்க எவ்வளவு உன்னதமான விஷயங்கள் அது இந்த அளவுக்கு தேவன் பார்த்துட்டு வராரு அப்படி நீங்க வாசிக்கலாம் சிஸ்டர் என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கத்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி ஆறாம் ரொம்ப முக்கியம் உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் பாருங்க நீங்க இந்த மாதிரி பண்றது எனக்கு அறிவு கேட்டலங்கிறார் இது நாம யாருங்க இந்த உலகத்துல எப்படி இருக்கிறோம் நம்ம குப்பையா தூசியா இப்படிதான் இருக்கிறோம் அணு அணுவோட கம்மி இப்படி இருக்கிற மத்தியில சரல வளமல தேவன் எப்படிதான் இருக்கிறாருனாக்கா இந்த அளவு கவனிக்கிறார் நீங்க உட்காரும் போது தெரியும் நீ எந்திரிக்கிறது தெரியும் நடக்கையில போகையில பேசையில நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன செய்வீங்க உங்க உங்க பயணத்துல நான் கூட இருக்கிறேன் நீங்க யோசிச்சு இருக்கீங்களா நான் பயணம் பண்ணும்போது நம்ம கூட தேவை யோசிச்சு இருக்கீங்களா அவனை பாதுகாக்கிறாரு ஒண்ணு வேண்டாம் தேர்வு ஒரு அடுத்த விஷயம் வந்துங்க நம்மளுக்கு உடம்படிக்கை இருந்து ரெண்டு தூதர் கொடுக்குறாரா அதிகபட்சம் ரெண்டு தூதர்கள் இல்லை நமக்கு அவங்க என்ன வயிற்று வித்தியாசம் சின்ன உதாரணம் சொல்லுங்க நம்மளுக்கு என்ன வயிற்று வித்தியாசம் நம்மளுக்கும் நம்ம கொடுக்கப்பட்ட தூதர்களுக்கு என்ன வயசு வித்தியாசம் இருக்கும் ஐம்பதாயிரம் ம் நம்மளுக்கு அவருக்கு எவ்வளோ வித்தியாசம் ஐம்பதாயிரம் வயசு வித்தியாசம் என்னைக்காச்சும் அவர் நம்ம கூட வராரு நினச்சிருக்கீங்களா அது கொடுத்ததுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா சொன்ன சந்தோஷம் நீங்கள் வண்டியில் போகிறீங்க நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க அவங்கள எப்போ வருவாங்க நின்னீங்கன்னா நிற்கிறாங்க எதுக்குங்க நீ யாரு நீங்கள் நாம் யாரு நம்பலாம் ஒன்றும் இல்லை தேவன் இப்படி பாதுகாக்கிறாரு இதுதான் சிந்திக்கணும் ஒவ்வொரு அந்த முழுவதையும் வாசி பார்த்தா அருமையா இருக்கும் தேவன் இப்படிலாம் நம்ம கவனிக்கிறார் இந்த அளவு கண்காணிக்கும் போது அவர் என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள பழகி கொள்ள வேண்டும் தூதர்களுக்கே இப்படி இருக்கும் போது இந்த விஷயத்துல தேவன் அவர் கவனிக்கிறது என்ன பண்ணாலும் ஒன்னும் தெளிவாசி பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் என் கூட நிற்கிறீங்களே தாவிது இது என் அறிவு கேட்டல இந்த விஷயம் நீங்க என்ன பாக்குறது என் அறிவு கெட்டலாத விஷயங்கிறார் அவ்வளோ விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம பாதுகாக்கும் போது நம்ம எதுக்கு கவலை பண்ணணும் இந்த மாதிரி ரீதியில தான் இப்ப என்னாச்சுன்னா பாம்பு கிடைச்ச இவங்களை பாம்பு கடிக்குது யா என்ன கடிக்குது அப்படின்னாக்கா பாருங்க இவங்க இவங்களுக்குள்ள இருக்க விஷயங்கள் என்ன வருதுனாக்கா ஏன் பாம்பு கடிக்குது அப்படின்னாக்கா அந்த மாதிரி காரியங்கள் இவங்க செய்ய செய்ய என்ன என்ன ஆகுனாக்கா தீமையான விஷயங்கள் இவங்க கேரக்டர் எல்லாமே வளர்ச்சி இருக்காது ஏன்னா அவங்க அதுதான் இச்சிக்கிறாங்க அதுதான் உள்ள போய் பதியும் நிறைய தவறு பண்ணுவாங்க பழைய சுபாவம் உள்ள பெருகி வருதா இதுதான் காரணம் தெய்வ வழிநடத்துல உணர மாட்டாங்க உணர்வு இருக்காது ஏன்னா உங்களுக்குள்ள பரிசுத்தாவி இல்லை அந்த உணர்வு அங்க வரல எப்ப பரிசுத்தாவி உங்களை நிறைஞ்சிருக்குதோ அப்பதான் உணர்வு வரும் ஜபம் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி செவன் வாழ்க்கை இருக்கணும் புதுசுஷ்டி வாழ்க்கையில பிரேயர் இருக்கக்கூடாது புதுசுஷ்டி வாழ்க்கையே பிரேயரா இருக்கணும் அப்படி கொண்டு வாங்க அப்பதான் நீங்க எப்போதுமே ஆவியில நிறைந்தது வசனம் இல்லை அப்பதான் நீங்க ஆவியில நிறைஞ்சிருக்க முடியும் அது விஷயங்கள் அது அப்பதான் இது இது இதெல்லாம் சோர்ந்து போகும் இதெல்லாம் ஆள் பதிவாகும் விஷயங்கள் அது அப்பதான் விஷயங்கள் அது இதுதான் அப்புறம் பாம்பு கட்டிக்கிற விஷயங்கள் அங்க உள்ள ஒன்று வருது அப்ப இந்த பாம்பு கடிச்சாச்சு புள்ளியா இப்ப பிழைக்கணும் என்ன பண்ணணும் இப்ப சொல்றாரு மோசை கிட்ட நீ ஒரு வெங்கல சப்தம் செஞ்சு வை இந்த வெங்கல சபத்தை பாக்குறவ யாருமே பிழைப்பான் யோவான் மூணாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் தேவன் தம்முடைய ஒரே பெறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பதினாலு பதினஞ்சு வாசிங்க மூணாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு இல்ல சர்பன் வருமே சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அந்த வனாந்தரத்துல அந்த பாம்பு பார்த்தா அவங்க என்ன உண்டாங்க விடுதலை ஆனதுல அதுதான் இங்கே சொல்றாரு எங்க விஷயத்துல அப்போ ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள் நமக்குள்ள நடக்குதா இப்போ உணர்வு வருதா யாரை நோக்கி பார்க்கணும் கிறிஸ்துவ நோக்கி பாருங்க அப்பதான் பயணம் தொடர்ந்து நீங்க வனாந்தரத்துல பயணம் பண்ண முடியும் இல்லைன்னா என்ன ஆயிடுவோம் இங்கேயே வனாந்தரத்தில் அவங்க அழிக்கப்பட்டார்கள் பரலோக ராஜ்யம் போக முடியல ஏன்னா தடைப்படுது என்னாச்சு பாம்பு உங்களை கடிச்சிருச்சு இப்போ நீங்க ரெக்கவரி ஆகணும் அப்படின்னா யாரை பார்க்கணும் கிறிஸ்துவ பார்க்கணும் வார்த்தை தெளிவா சப்மிஷன் டு டிவைன் ப்ரொவைடன்ஸ் வார்த்தை எழுத அழகா இருக்கிறாரு தெய்வீக வழிநடத்திற்கு உங்களுக்கு ஒப்பு கொடுங்க பொறுமையா காத்திருந்தா ஏற்ற வேலையில தேவன் நம்மளை உயர்த்துவா அந்த அந்த தெய்வீக வழிநடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும் முழுசா ஒப்பு கொடுக்கணும் அப்பதான் நம்ம அந்த விஷயம் தேவன் நம்ம உயர்த்த முடியும் நாலாவது விஷயம் அது இவங்க என்ன விஷயத்தாங்க நாலாவது அப்படின்னாக்கா பசங்க பத்து அவர்களில் சிலர் அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரராலே அழிக்கப்பட்டார்கள் அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் என்ன பண்ணாங்கன்னா கடைசி அவங்க அவங்க முறுமுறுத்தார்கள் என்னாகும் பதினாலு நீங்க வாசிக்கணும் விஷயத்தை நீங்க பார்க்கலாம் அவங்கள் யாருக்கு விரோதம் முறுமுறுத்தாங்கன்னா மோசே மற்றும் ஆர்வனுக்கு விரோதம் ஆயாங்க என்ன பண்ணாங்கன்னா முறுமுறுப்பாங்க செஞ்சாங்க இது ஆர்வனு மோரம் யார் நியமித்தது ஆர்வனி மோசம் யார் நியமித்தது தேவன் நியமிக்கிறார் அப்ப நீங்க ஆரோனி மோசையை முறுமுறுத்தீங்கன்னா யாரும் முறுமுறுத்த மாதிரி தேவன் நீங்க முறுமுறுத்த மாதிரி எங்க செஞ்சிடும் அப்போ சார் வாஷா அங்க இருக்கிற பிரபலமானவர்கள் சபையில் அங்க இருக்கிற பிரபலமானவங்க என்ன பண்றாங்கனாக்கா இவங்க தான் முறுமுறுத்தாங்க அது இல்ல முறுமுறுத்து இருக்கிறாங்க இல்லையா இவங்க கூட சப்போர்ட் குரூப் உள்ள வராங்க ஆமா ஆமா ஆமா நீங்க பண்ணது தப்பு தான் அப்படி சப்போர்ட் பண்றாங்க முருமுக்கு தனியாக குரூப் இருக்கிறாங்க இவங்க சப்போர்ட் குரூப் தனியா வராங்க பாருங்க இது இந்த விஷயம் தான் இப்படி செஞ்சோம்னாக்கா தேவனை முறுமுறுப்பதற்கு சமமாக அமையுது சபைக்கும் சில தேவன் சில ஒழுங்குகள் வைக்கிறார் சத்தியத்தின் மூலியமாக எப்படி சொல்லலாம் தெய்வீக ஒழுங்கு சொல்ல போகும்போது சபைக்குள்ள சில சகோதர சகோதரிகள் தவறு பண்ணும் போது அவங்க என்ன பண்ணுங்க மத்திய பதினெட்டு படி நடத்துங்க இது ஒழுங்கு வேறு சிலரா தெய்வீக ஒழுங்கு எப்படி நடக்குதுன்னா அது தப்பு பண்ணீங்கன்னா ஒன்று குறிஞ்சு ஐந்தாம் அதிகாரத்தின் படி அவங்க நீங்க என்ன பண்ணுங்க வழி நடத்துங்க வேறு சில தப்பு பண்ணா மன்னிங்க ரொம்ப மோசமா தப்பு பண்ணா மன்னிக்காதீங்க இது இதெல்லாம் சபைக்குள்ள பல வகையான ஒழுங்குகள் தேவை நாங்கள் வச்சிருக்கிறார் சத்தியத்தின் மூலம் கொடுத்துருக்கிறார் அப்ப இந்த தெய்வீக ஒழுங்கு நீங்க மீறும் போது என்ன நடக்கிறோம்னாக்கா நாமளும் முறுமுறுப்பு செய்கிறோம் இது பெரிய தப்பு இது ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம ஒழுங்கு எதிர்பார்க்கிறோம் என் பையன் எப்படி இருக்கணும் என் பொண்ணு எப்படி இருக்கணும் என் ஃபேமிலி எப்படி இருக்கணும் எதிர்பார்க்குறமே இல்லையா ஒழுங்கு சின்ன வயசுல இருந்த குழந்தைங்க கரெக்டாக வளர்த்துறமே இல்லையா அதே அதே போலதான் அதே போலதான் தேவன் அநேக விஷயத்தை ஒழுங்கு ஏற்படுத்திருக்கிறார் இந்த ஒழுங்கு மீறக்கூடாது ஒழுங்கு மீறுபவர்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி போறவங்க போவங்களும் செஞ்சீங்கன்னாக்கா தெய்வம் சில பனிஷ்மெண்ட் ஏற்படுத்துறாரு சில தண்டனைகளை ஏற்படுத்துறாரு தண்டனை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா சில படிப்பனை கற்றுக் கொடுப்பார் ஆரம்ப நாட்கள்ல செஞ்சீங்கன்னாக்கா சில தண்டனைகளை அவர் கொடுக்குறாரு ஆனா தொடர்ச்சி இதே நீங்க பண்ணினீங்க வருஷ கணக்கா இதே நீங்க பண்ணீங்கன்னாக்கா பிரதர் எழுதுறாரு நீங்க செகண்ட் டேத்து கூட போறதுக்கு அங்கே வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது முறுமுறுப்பு செய்தவங்களும் சரி அதுக்கு சப்போர்ட் பண்றவங்களும் சரி தேவன் விற்கிறாரு விஷயங்கள் நீங்கள் ரெண்டாம் மந்த் பார்த்து கூட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நீங்கள் அதுதான் அதிகமாக இச்சிக்கிறீங்க அதுதான் உள்ள பதியும் அதுதான் நீங்கள் செய்கிறீங்க வேறு நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்புறம் செய்யக்கூடிய நாலு தவறுகள் வெளியே தெரியாது ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே ஞான போஜனம் சாப்பிட்றோம் நம்ம எல்லாரும் ஒரே ஞான கண்மை தண்ணீர் தான் குடிச்சிருக்கிறோம் தேவனுக்கு தெரியும் யார் யார் எந்த விதத்தில் அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு யாருக்கு தெரியும் தேவனுக்கு தெரியும் நீங்கள் பண்ணுறது மற்றவங்க தெரியாது ஏன்னா இந்த நாலு விஷயங்களும் அது உங்க சிந்தையில நடக்கிற விஷயங்கள் அது அவ்வளவு சீக்கிரம் பகிரமா தெரிஞ்சிடாது இது மெது மெதுவா மெது மெதுவா உள்ள நுழைஞ்சிச்சுனாக்கா அதையே செஞ்சிருவி ஏன்னா அதுதான் அதிகமா பதிவாயிட்டே வருது டெய்லி டெய்லி டெய்லி பதிவாகுது அப்ப அதுதான் செய்வீங்க இதுக்கு மாறாக நீங்க என்ன பண்ணணும்னாக்கா தேவனோட வார்த்தைகளை உட்கொள்ள பழகுங்க இதுக்கு ஆப்போசிட்டா சில விஷயங்கள் செய்யுங்க அதுதான் அதிகாலை தேவனை வசனத்தை தேடுங்கன்னு சொல்றது காரணம் அதுதான் எந்திரிச்சு நீங்க வாசிச்சு பாருங்க செஞ்சிச்சு பாருங்க வாழ்க்கையை மாறும் அது உள்ள பதிவாகணும் அது பதிவு ஆயிட்டாக்கா ஆள் மனசுல என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் உங்க செயல்பாடா மாறும் இதுதான் போக சொல்றாரு எச்சரிக்கையா இருங்க எச்சரிக்கையா இருங்க நாலு விஷயத்தையும் அவங்க இச்சிருந்தாங்க அதனால அவங்க என்ன ஆகலைனாக்கா அந்த வாழ்க்கையை எங்க பெருசா பாதிச்சது பொருளாதாரம் போக முடியல நான் நிக்கிறேன்னு சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னாக்கா இல்ல நான் டெய்லியும் ப்ரே பண்றேன் நான் டெய்லியும் பைபிள் வாசிக்கிறேன் வாலிபிஸ் வாசிக்கிறேன் ரீபன்ஸ் வாசிக்கிறேன் டெய்லியும் சர்ச்சுக்கு போறேன் ஒரு கன்வென்ஷன் வர மாட்டேன் எல்லாம் வந்துடுறேன் ஹார்வஸ்ட் பண்றேன் என்ன செஞ்சாலும் சரி இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாலும் கூட இதெல்லாம் நாள் நடக்கும் இல்ல இதுதான் ரொம்ப டேஞ்சருங்கிறாரு அப்போ இதெல்லாம் என்ன ஆகுதுனாக்கா கடமைக்கு செய்யற மாதிரி ஆயிடுது உண்மையாக நீங்க செஞ்சிருந்தீங்கனாக்கா உங்க ஆள் மனசுல அது பதிஞ்சிருந்தாக்கா அதை நீங்க செய்ய மாட்டீங்க இந்த காரியம் எதுவுமே நீங்க இச்சிக்க மாட்டீங்க இந்த கடைசி காலத்தில் நமக்கு தான் தேவன் எச்சரிக்கிறாரு பவுல் மூலியமா எச்சரிக்கிறாரு அவங்கள மாதிரி நீங்கள் இச்சிக்காது இருங்க இந்த நாலு தவறுகள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாக்கா பரலகராஜ்யம் போக முடியாது ஏன்னா அதை சொல்றாரு நிக்கிறவன் சொல்லிக்கிற நான் விழாத படிக்கிறாங்க எச்சரிக்கிறேன் என்ன ஆகும் பதினாறு மூணு மாத்திரம் வாசிச்சிருங்க என்ன ஆகும் பதினாறு மூணு மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி பாருங்க மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் நீங்க ரொம்ப பேசுறீங்க சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் நாங்கெல்லாம் ஒழுங்கா தான் இருக்கிறோம் நாங்களாம் பரிசுத்தமா தான் இருக்கிறோம் நீங்க என்ன பண்றீங்க தேவையில்லாம பேசுறீங்க கத்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே இப்படி இருக்க கத்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள் ஆமா இதெல்லாம் அவங்க கேட்கறாங்க அர்த்தமாயிடாங்க அப்போ நான் நிக்கிறேன்னு சொல்லுங்க நான் விழாதபடி எங்க நிக்கிறீங்கனாக்கா சத்தியத்துல நிக்கணும் எங்க விழுகிறீங்கனாக்கா உங்க சிந்தையில விழுகிறீங்க வசனம் அதுதான் கோட் பண்ணுது அவங்க இச்சித்தாங்க அந்த நாலு சம்பவங்கள் இச்சித்தனாலதான் இச்சித்ததுனால தான் தேவனுக்கு பிரியமெல்லாம் போனாங்க அதுதான் சொல்றாரு இவ்வளோ பேர் இருந்தாலும் சரி சிலர் எனக்கு பிடிக்கல எனக்கு பிரியமா இல்லை அப்படின்னாக்கா யாரெல்லாம் இந்த விஷயத்துக்குள்ள தெரியும் நம்மளுக்கு எல்லாரும் சொல்ல வரல இருக்கலாம் சின்ன விஷயமாக கூட உள்ள ஆரம்பிச்சிருக்கலாம் மிக கவனம் அவசியம் மிக எச்சரிக்கை அவசியம் இது இந்த கடைசி காலத்துல அதுதான் தேவன் இந்த சமயத்தில் நம்ம வெளிப்படுத்துகிறார் மிக எச்சரிக்கையா இருங்க நிக்கிறேன்னு சொல்லுகிற நான் நீங்கள் விழாத படிக்கு நீங்கள் விழாத படிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டியது இந்த கடைசி காலம் ஒவ்வொரு புதுசுக்கு அவசியம் தப்பிச்சு கொள்ளுனாக்கா காலையில வேதத்தை வாசிக்க ஆள் மனசுல பதிவு பண்ணுங்க இது மாத்திரம் தான் உங்களை காப்பாத்து பொறுமையோட கேட்டீங்க தேவன் ஆசீர்வதிப்பார் வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் யாவருக்கும் நன்றி